இப்படியாக நாம் உங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாறு மனம் பெற மாதிரி இல்லைங்களா நாம் திருப்புலம்பல் என்று இருக்கு அதற்கு நாம் தலைவர் அந்த திரு இந்த தலைப்பெல்லாம் பின்னால் இருக்கவங்க கொடுத்ததுதான் எல்லாம் திருவாசல மணிவாசல் கொடுத்தது இல்லை <laughs> ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க அடியேன் என் பூங்கலர்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனி என்று இருக்கு அதே போல உடையானி உன்னையல்லாது உறுதுணை மற்ற அடியேனி என்று இருக்கு அது போல கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் என்று இருக்குது இதுல என்ன புலம்பல் சும்மா இதெல்லாம் பின்னால வந்தவங்க ஏதோ அப்படி செஞ்சு வச்சிருக்காங்களே தவிர அதனாலதான் இப்ப தர்மியாதீன பதிப்பில் தலைப்பே போடல தலைப்பே போடல சும்மா யாரோ பெரியவங்க செஞ்சிருக்கிறாங்க யாரோ புலம்பல்லாம் அவர் இன்னும் பாத்தீங்கன்னா நீர்த்த விண்ணப்பம் தான் புலம்பலா இருக்கு என்ன நீர்த்து விட்டு விடாதே விட்டு விடாதே விட்டு விடாதேன்னு சொல்றோம் அல்லவா அதை விட இது ஒண்ணும் பெரிய புலம்பலா இல்ல திருவரும் அப்படி எல்லாம் இருக்கு தலைப்பு இதெல்லாம் திருவாசக தலைப்புகள்னு எடுத்து எல்லாம் ஆராயணும் என்ன பண்றது சிவம் இது திருவாரூரில் அருடையதுன்னு போட்டிருக்கு திருவாரூரில் அருடையது அது என்ன முதல் பாட்டுல ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையாணி என்று இருக்கு அந்த திருவாரூர் உடையாணி என்று சொல்வதனால இருக்கு சரி மூன்றாவது பாட்டுல குற்றால தமர்ந்துரையும் கூத்தான் இருக்கு எனவே தெருக்குற்றாலம் வச்சதுனால என்ன இழுக்கு இல்ல இல்ல இல்ல அதனால இதெல்லாம் கூட எல்லாம் பின்னால் பொருள் யாரோ செஞ்சிருக்கிறாங்க சரி இனி சிவானந்த முதிர்வு என்று சொல்றாங்க இதெல்லாம் பின்னால் செஞ்சதுதான் பெருமா நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு எந்த முதிர்ச்சின்னா சிவத்தின் மீது இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்குதே அது அப்படியே முதிர்ந்து இருக்குது அது திருவாசகம் முழுதுமே அப்படி இருக்கு <laughs> அவருக்கு அந்த பெருமான் மீது ஏற்படுகிற அந்த ஆனந்தம் இருக்குதே மகிழ்வு அது முதிர்ச்சியான மகிழ்வு அவருக்கு சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் நல்ல சிவானந்த முதிர்வு தான் அதெல்லாம் அதனால இதெல்லாம் கூட அதனாலதான் நான் கூட என்ன பண்ணலாம்னு கேட்டா உம் <laughs> திருவாசகத்துல ஒரு நாலு தலைப்பு திருவாசக தலைப்புகள் என்று போட்டு அது எது இதெல்லாம் போடும் இந்த அச்சப்பத்து இதெல்லாம் உனக்கு வம்பு இல்லை ஏன்னா அச்சம் அஞ்சனிங்கிற பத்து பாட்டு இருக்கு அச்சப்பத்து சரிங்களா அது மாதிரி இந்த பத்து கண்டபத்து கண்டேனி கண்டேனிங்கிற பத்து பாட்டு இருக்குது கண்டபத்து வம்பு இல்லை அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பேச்சுக்கிறோம் இல்லை சிவபுராணம் தண்ணின்னு அவரே சொல்றார் சிவபுராணம் வம்பு இல்லை இது மாதிரி இருக்கிற திருச்சதகம் இருக்குது திரும்ப மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொருளை நோக்கி சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் திருச்சதகம்னா அழகிய நூறு பாடல் பாடல் என்று அர்த்தம் அழகிய நூறுன்னு தான் அர்த்தம் இதெல்லாம் அவர் வச்சிருப்பார எனக்கு ஒண்ணும் பிடிக்கல <laughs> அழகிய நூறு என்று இருக்கு அது என்ன அழகிய நூறுன்னு தலைப்பா இருக்குமா இதெல்லாம் நீத்தல் விண்ணப்பம் அதாவது என்னை விட்டியோட விடாதே கண்டாய் அப்படிங்கிற என்னை நீத்து விடாதே என்று சொல்கிற விண்ணப்பம் அதெல்லாம் சரிதா இருக்கு பள்ளி அடிச்சு அம்பில் எம்பெருமான் அதெல்லாம் செய்யாது அதாவது சில தலைப்புகள் மீண்டும் அப்ப மறுபரிசீலனை பண்ணணும் அந்த தலைப்புகள் இருக்கும் அதெல்லாம் தெரியணும் சிவ சிவ இதெல்லாம் நம்ம திருவாசத்துல மேல உட்காருங்க சிவானந்த முதிர்வுன்னு சொன்னா அப்படியான இப்ப இருப்பதற்கு ஒரு சமாதானமாக சொல்லணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாடல என்ன சொல்ற பெருமானி உன்னுடைய திருவடி தவிர பூங்கலர்கள் அவையல்லாது எவையாதும் போழின் வேற எதையும் போட மாட்டேன் என்கிறார் சரிங்களா அதே போல உடையானே உறுதுணை மற்ற அறியேனே என்று சொல்லுகிறார் இல்லைங்களா கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று கேட்கிறார் இல்லைங்களா அதுல வேணும் இந்த சிவானந்த முதிர்வு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இல்லைங்களா இருக்குது கற்றாவின் மன கண்டு என்ற தாய் பசு இருக்குது அது எப்படி கண்டு மேல அன்பு இருக்குமோ அது போல் நான் உன்னை நினைக்கிறேன் நினைக்க வேணும்னு நினைக்கிறேன் அது வேணா கொஞ்சம் இதா இருக்கு அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பூரா மறுப்பு அதனாலதான் நம்முடைய தருமபுர ஆதீன பதிப்புல இது மேல இருக்கிறதெல்லாம் இருக்குதான் ஆமா வெறும் நம்பர் போட்டு என்ன தெரியுமா அதுதான் உண்மை கூட மணிமாசருடைய இதல்ல அது நிச்சயம் இதெல்லாம் பார்க்கணும் என்ன பண்றது பூங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானி பூங்கமலம் என்ன ஆனா பூங்கமலம் சொன்னோம்னா என்ன கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியே எங்களை எப்படி நாங்க மறப்போமா மறப்போமா நாங்க அதனால கல்லூரி கல்லூரியில படிச்ச தேவியாபுரம் மற்றதெல்லாம் இருந்ததுன்னா கூட என்ன தம்பி பூங்கமலம்னு வருது என்ன அண்ணாமலை என்ன பரசுராமன் கேட்டோம்னா ஆமையா ஆமையா கடியேற்கும் பூங்கமலை கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கும் ஏன்னா அங்க படிச்சிருந்தா கந்தல் என்பா தரவா இருக்கணும் அதெல்லாம் அப்படி இருந்தது எனவே அழகான கமலம் அந்த கமலத்தில் இருக்கின்றவர் யார் அயன் நம்ம படிச்சாலு அவரோடும் மால் அவங்க அப்பா இந்த ரெண்டு பேரும் அறியாத வரிய நெறியானே அப்பாவும் பிள்ளையும் அறியாது இந்த இந்த ஊரே அப்பாவும் பிள்ளை அறியாதுதான் அண்ணாமலைய அப்பாவுக்கு கீழையும் தம்பி மேலையும் போயுமே ஒண்ணும் காண முடியுது அப்படி பூங்கமத்து அயனொடுமால் அறியாத நெறியானி கோங்கலர் சேர் குவிமுலையார் பொங்கனுடைய முட்டு எப்படி இருக்குமோ அது போல இருக்கும்படியான மார்பகம் போகும் பூ அது மொட்டு பொதுவா மொட்டு எல்லாமே அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி எப்படி அந்த மொட்டுகள் இருக்குமோ அது போல இருக்கின்ற குவிந்த மார்பகத்தை உடைய பெண் கூறா அந்த பெருமாட்டியும் இடது பக்கமே வைத்திருக்கின்ற பெருமானி வெந்நீராடி வெந்நீராடி வெந்நீர் அணிந்துங்கள ஆடின ஏன் அப்படியே பெரியவாழ்ந்து பண்ணும் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் பா வெந்நீட்டுக்குள்ள அப்படியே மொழி எழுந்துட்டு யார் அது அப்பர் சாமி தூய வெந்நீர் துதைந்த பொன்மே அது போல இங்க பெருமான் திருநீர்னா அந்த வெந்நீர் அப்படி ஏன்னா மேலெல்லாம் முழுக்க அந்த தலையில சடை போக மற்ற இடங்கள்லாம் திருநீர் தான் அது இன்னொருத்தரும் யாரு அப்பர் சுவாமிகள் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் யாரு திருமுறைகளில் திருநீர் எவ்வளவு எடுக்கலாம் தெரியுங்களா ஏம்பில் ஏம்பில் ஓம்புல்லுக்கெல்லாம் எடுக்கிறான்ல இப்போ படிக்கிறது புண்ணியத்துக்கு புண்ணியம் எத்தனை இடங்கள்ல திருநீர் வருதுன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் படிக்கலாமே என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க புண்ணியவாங்க அல்லது திருவாசகத்தில் திருநீர் செய்யா வெந்நீராடி செல்வா திருமருங்க நிறைய இருக்குது பூசுபதும் வெந்நீர் அருமை ரெண்டு மூணு வந்துட்டு அதனால இப்படி திருவாசகத்தில் திருநீர் என்று எடுத்து ஆராயலாம் என்னலாம் என்ன பண்றது அதனால கூறா வெந்நீராடி ஓங்கு எயில் சூழ் திருவாரூர் உடையானி பெரிய மதில் சூழ்ந்த திருவாரூரில் இருக்கின்ற எழுந்தொழி இருக்கின்ற பெருமானி அதனால திருவாரூர் அவருடைய இதுன்னு போட்டாங்க மூணாவது பாட்டுல வந்து குற்றாலம் வருத குத்தாலத்துக்காரங்க எங்க ஊர்ல தான் பாடிச்சுன்னு சொன்னாங்கன்னா பட்டிமன்றம் போட வேண்டியதான் அதனால அதனால எனவே புவிமுலையால் கூறா வெந்நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானி அடியேன் நின் பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் போழி நீ உன்னுடைய திருவடியைத்தான் நான் எப்பொழுதும் புகழ்வனே தவிர தன் புகழ் வேண்டேன் போல் வேண்டேன் கல்வி வேண்டேன் வெண்ணும் மண்ணும் என்னை பற்றிய புகழோ எனக்கு இருக்கிறது என்ன வேண்டாம் ஆனா உன்னுடைய போல் தான் வேணும் என்று சொல்லி அருமையா பூங்கடல்கள் அவை எல்லாது எவையாதும் போடே நீ அதனாலதான் நாதந்தாள் வாழ்க இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க இந்த தாழ் தாழ் தாழ் என்று திருவடியை சொன்னார் திருவாசகத்துல சரிங்களா அதனால அவையெல்லாம் வேறு எதையும் போட மாட்டேன் சடையானி திருப்பனந்தாள் தான் சடையான்னு சொன்னோடனே திருப்பணந்தால் ஞாபகத்துக்கு வராம இருக்குமா தாழ் தடையான் பணந்தாள் திரு தாடகை அதனால சடையானி தடலாடி தடல்னா கையில நெருப்பு அதை வைத்திருப்பாங்க தயங்கு மூவிலை சூழப்படையானி கையில என்ன இருக்கும் அந்த மூன்று அமைப்புடைய அந்த சூளம் கையில இருக்கும் பரஞ்சோதி மேலான ஒடிப்பயம் பசுபதி பசுன்னா உயிர்கள் பதின்னா தலைவன் உயிர்களுக்கு தலைவன் அவ்வளவுதான் பசுபதி பசுபதி மழ வெள்ளை விடையானி ஆணையர் விளவிலேன்னு இருக்கும் அல்லவா அந்த வெண்மையான ஆணையத்தின் தலைவனா இருப்பான் விரி பொடி சூழ் பெருந்துரையாயி நல்ல பொடிகள் எல்லாம் சொல்றது பாருங்க இந்த பாட்டுல போய் பெருந்துரை வருது அப்ப முதல் பாட்டுல வந்து திருவாரூர் இரண்டாவது பாட்டுல திருப்பெருந்துரை மூன்றாவது பாட்டுல குற்றாலம் இது மூணு பேர் போட்டோம்னா இது இந்த பதியம் ஆண்டு பாடியதுன்னு போட்டாங்கன்னா ஆமா ஒவ்வொருவரும் என்னன்னு கேட்டா முதல் பாடல் முதல் பாடல் அதனால எங்க எது திருவாரூர் தான் இல்ல யாருங்க என்ன சான்று சான்று ஏன் அவர் இப்படி சொல்றாங்க ஏன் எங்க குத்தாலத்தில் இருந்து அது பெரிய பிராணத்துல பெரிய பிராணத்துல மணிவாசர் வரலாறு வராது நம்ம கொடுத்து வைக்கணும் மூன்று பேர் வர்றாரு அருமையா தெரியுது இவர் வர்றாரு அவர் வாய்ப்பு வந்திருந்தது அருமையா இருக்கும் அதுக்கு என்ன பண்ற சுந்தரருக்கு முன்னே இவர் தோன்றல தோன்றிருந்தா இவருக்கு அடியன் திருத்தொன்று பாடியிருப்பார் பான்னா நிச்சயமா அவர் பாடியிருப்பார் பான்னா அருமையா இருந்திருக்கும் மணிவாசர் வரலாறு சேர்க்கிறாரா பாடப்பட்டிருந்த இன்னைக்கு ஒரு வித கவலை இல்லாம இருக்கும் இன்னமும் எத்தனையோ கொடுத்து வைக்கல அதுல இது ஒண்ணு இந்த வருஷத்துல இல்லையா அவ்வளவுதான் முருகா முருகா அதனால பசுபதி மழவில்லை மழ வெள்ளை விடையாணி விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானி அடியேனே அடிமையாக உடையவனே உனையல்லாது மற்ற அறியேனே எனக்கு ரொம்ப நெருக்கமான துணை ஒன்று உண்டால் அது நீதான் நாவுக்கள் சார் அருந்துணையை அவர் அரிய துணையினார் இவர் இவர் உறுதுணையினாரு அவர் அருந்துணையினர் அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞானத்தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடைக்கு மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனி வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும் பற்ற புலியூரானை பேசாதனாலெல்லாம் என்ன அருமையா பண்ணு மழைன்னு இளமையான அர்த்தம் ஆமா மழை வெள்ளை மழை வெள்ளை ஏறாமினி மழை ஏறு வெள்ளை ஏறு